రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుష్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్ముని సంహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాదం కోనయాది పరాం గతిం ఎప్పిబంత తతం రామచరితామసాగరం అతృప్త సమ్మునిం వందే ప్రహతేత సమకల్మషం గోష్పదీకృతవారాశిం मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नम् वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनम् वीरम् जानकी शोकनाशनम् कपीशम् अक्षहन्तारम् वन्दे लङ्का भयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् వానరయూధముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ సింధో సలిలం సలీలం యశోగవన్యం జనకాత్మజాయా ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలాననం కాంచన ఆద్రిగమనీయ విగ్రహం ఆరిజాత తరుమూలవాసినం భావయామి పవమాననందనౌ ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గతమస్తగాంజలి పట్పవారి లోచనం మారుతి నమతరాక్షకం వేద వేద్యే పరే పుంసి జాదేన జరథాత్మజే వేర ప్రాచేద సాదాసీ సాక్షాత్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం सममधुरोपनतार्थवाक्यबद्धौ रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरशवधौ निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयौ सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपौ आजानुभागुम् रामौ रामौनिशाचर विनाशकरौ नमामि वैदेही सहितौ सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकम् आसने मणिमजे वीरासने सुस्थितौ अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामणौ இன்று தொடக்கமாக அடியனுடைய விண்ணப்பமாக ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது ஒரு ஐந்து உபன்யாசங்கள் இந்த ஐந்து உபன்யாசங்களிலுமே சரணாகதி பரமான உபன்யாசங்கள் தான் சரணாகதி பஞ்சகம் பிரபத்தி பஞ்சகம்னு வச்சுக்கிறோம் அந்த பிரபத்தியிலே ஒரு ஐந்து விதமான அனுபவம் தான் இந்த ஐந்து உபன்யாசங்களிலே செய்யப்படுகிறது பரமாச்சாரியரான புலலோகாச்சாரியர் பதினெட்டு ரகசிய பிரபந்தங்கள் அருள் செய்திருக்கிறார் அதை ஒன்றுக்கு அர்த்தவஞ்சகமே பேர் அந்த அர்த்தவஞ்சகம் கிரந்தத்தில் என்ன சாதிக்கிறார் என்றால் ஜீவாத்மாவை பற்றி அஞ்சு விதமா சொல்றார் பரமாத்மாவை பற்றி அஞ்சு விதமா சொல்றார் உபாயத்தை பற்றி அஞ்சு விதமா சொல்றார் உபயோகத்தை பற்றி அஞ்சு விதமா சொல்றார் விரோதியை பற்றி ஐந்து விதமா சாதிக்கிறார் அதே போல ஒவ்வொன்றுமே அஞ்சஞ்சா சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கிறது அதன்படி பார்ப்போமான பிரபத்தியான சரணாகுதி அதில் ஒரு ஐந்து சரணாகுதியாக லட்சண சரணாகதி பரத சரணாகதி விபீஷண சரணாகதி பராங்குச சரணாகதி ஸ்ரீ ராமானு சரணாகதி என்று ஒரு ஐந்து சரணாகதிகளாக பத்திரிகையிலே நிர்தேசம் பண்ணி உள்ளது அதில் மூன்று சரணாகதிக்கும் சேர்த்து இருக்கிறது அந்த இரண்டு சரணாகதிகளுக்கும் சேர்த்து இருக்கிறது இந்த மூன்று சரணாகதி லட்சண பிரபத்தியானாலும் சரி பரத பிரபத்தியானாலும் சரி விபீஷண சரணாகதியானாலும் சரி இது மூன்றுமே விபவாவதாரமான சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே செய்யப்பட்ட சரணாகதி ஆனா அது பின்னாடி இது விபவாவதாரத்தை பற்றி பேரு அது அர்த்தாவதாரத்தை பற்றியது நம்மாழ்வார் திருவாங்கமுடையானிடத்திலும் சரணாகதி பண்ணியிருக்கிறார் சுவாமி எம்பெருமானார் திருவரங்க தெம்பெருமானிடத்திலும் சரணாகதி பண்ணியிருக்கிறார் ஆக மேல நடக்கிற ரெண்டு சரணாகதிகளும் அர்த்தா பிரபத்தி முன்னாடி நடக்கிற மூன்று சரணாகதிகளும் விபவாவதார சரணாகதி இந்த சேர்த்து இதற்கு அதற்கு இருக்கிறபடியால் முன்னாடி மூணு பிரபத்தி முன்னாடி ரெண்டு பிரபத்தின்னு அவர் வைத்துக் கொள்றோம் அது மட்டுமல்ல இன்னொரு பிராங்கன்னு சொல்லலாம் எத்தனையோ பன்னியாசங்கள் எல்லாம் தலைப்பு விடுகிறார் பெருமாளும் பெரிய பெருமாளும் இது ஒரு பன்னியாசம் பெருமாளும் பெருமாளும் பெரிய பெருமாளும்னா பெருமாளை பத்தி மூணு பன்னியாசம் பெரிய பெருமாளை பத்தி ரெண்டு பன்னியாசம் வச்சுக்கிறது இன்னைக்கும் பெருமாளை பத்தின பன்னியாசம் தான் நாளைக்கும் பெருமாளை பத்தின உபன்யாசம் தான் நாளை மறுநாளுக்கும் பெருமாளை பத்தின உபன்யாசம் தான் ஆக பெருமாளை பத்தின உபன்யாசமாக நடைபெறுகிறது லட்சண பிரபத்தி பரத பிரபத்தி விபீஷண சரணாகதி ஆனா பெரிய பெருமாளப்பத்தின பிரபத்தி தான் நம்மாழ்வாருடைய பிரபத்தி அதுபோல எம்பெருமானாருடைய பிரபத்தி என்று ஒருவாறு நாம் சொல்லலாம் ஆக எம்பெருமானார் சரணாகதியோ நம்மாழ்வார் சரணாகதியோ அது அர்த்தா பிரபத்தியானதோடு கூட திருவரங்க தெம்பெருமானிடத்தில் சரணாகதி என்று ஒருவாறு நாம் கொள்ள முடியும் அதில் வந்து பின்னாடி வரக்கூடியது முன்னாடி நடக்கிறது ராமாவதார சரணாகதி இளைய பெருமாள் பகவத் கைங்கரி இருந்தார் அந்த இளைய பெருமாளை போல பெரியவுடையார போலே பிள்ளை திருநறையூர் அறையற போலே திருப்பயந்திய போலே விஜயாதிகாரத்திலே பகவத்தைந்திருக்க ஆசைப்பட்ட அதிகாரிகள் நம் நால்வரப்போடு இருக்க வேண்டும் என்று ஸ்ரீஜன்மனத்துடைய பரமார்த்தனது உபாயாதிகாரத்தை சொல்ற போது பிராட்டி என்ன திரௌபதி என்ன திருக்கண்மங்கையாண்டான் என்ன அவர் மூணு பேரும் திருஷ்டாந்தமாக காட்டி வருடினார் உலகோகாச்சாரியர் அதுபோல உபயோகாதிகாரம் கைங்கர விஷயம் சொல்ற போது இளைபெருமாளைப் தெளிவுடையாத போரு பிள்ளை பின்னறிவு அறையிற போரு சிந்தையும் செய்ய போல இருக்க வேணும்னு நாலு பேர் படிச்சிருக்காரு கூப்பிட்டிருக்காரு நாலு பேருக்குள்ள வித்தியாசம் உண்டா இல்லையான்னு கேட்டா ஒத்தர் மேல மூணு பேர் முன்னாடி ஒருவர் பின்னாடி மூணு பேர் முன்னாடி ஒருவராறு இளைய பெருமாள் பின்னாடி மூவராறு பெரியவுடையார் ஜட்டாயு பிள்ளை சொன்னது அரையர் அதுபோல சிந்தையன் அந்த மூன்று பேர் முன்னாடி ஒருவரான இளைய பெருமாளை தனியாகவும் மேல மூன்று பேரையும் சேர்த்தெடுத்து இருக்கிறார் குலரோகாச்சாரியர் ஏன் என்னால் உடம்பை உபேட்சிக்காமல் பிராணத்தியாகம் பண்ணாமல் கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் இளைய பெருமாள் லட்சணனுடைய எத்தனை கைங்கரம் பண்ணாலும் பிராணனை கொடுத்து கைங்கரம் பண்ணல எதுவும் நான் பிராணனை கொடுத்து பண்ணிருக்கேன் இளைய பெருமாள் வேணும் பிராணமே கொடுக்கல பிராணனை கொடுத்து கைங்கரம் பண்ணவர் யார் என்னால் பெரியவுடையார் அரையர் பேரும் ஒரு ಮೂರು ಬೇರೆ ಇರಿಸೇತ್ತರೇ ವರ್ಣಿಕ ಕಾರಣ ಅವ ಪ್ರಾಣತ್ಯಾಗ ಮಣ್ಣು ಕೈಂಗರಮಣ್ಣವಾಳಾನಬಡಿಯಾಲ್ இவர் ஏன் தனியா சொல்றாருன்னா பிராணத்தாக தாகா பண்ணாமலே கைந்திரம் பண்ணபடியான்னு அந்த நாலு பேருக்குள்ள ஒருவர் இளைய பெருமாள் தனி மற்ற மூவர் ஒன்னா சேர்க்கிறதா அந்த மூவருக்குள்ளே சமத்தை உண்டா என்று கேட்டார் அது கிடையாது என்ன இந்த பிள்ளை பெரிய உடையாரோ பிள்ளை பெரிய அறையரோ வேணுமென்னே தியாகம் உண்டா உடம்பு வேணுமென்னே தியாகம் உண்டா ஆனா சிந்தையத்தை உடம்பு தன்னுடைய போய் சொல்லி இந்த ரெண்டு பேர் ஒன்னா சேர்த்தார் அவளை தனியா சேர்த்தார் இவர்கள் ஆண் பிள்ளைகள் அவள் பெண்பிள்ளை பிள்ளை அது மட்டுமல்ல இவர்கள் வேணும்னே பிராணத்தியாகம் ராம கைங்கரியமாக அவளுக்கு சிந்தையன்றி குடம்பு தன்னுடைய போயிட்டு என்கிறார் ஏன் நமோ நாராயணாய திருவந்திரம் பல இருக்கு இந்த பரஸ்பரத்தில் என்ன சொல்லி சொன்னார் ஓம் நமக சொரூபம் நாராயணாய புருஷார்த்தம் ஓம் என்ன சொரூபம் நமோ நாராயணாய புருஷார்த்தம் ஓம் என்ன சொரூபம் நமகான்னு உபாயம் நாராயணாயா புருஷார்த்தம் ஒன்னு ரெண்டு மூணுமா ரெண்டு ஒண்ணு மூணா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு மூணா இந்த திருமணத்தை எப்படி சொல்றதுன்னா ரெண்டு ரெண்டு மூணு நாள் அதுதான் ரெண்டு ஒண்ணு மூணு நாள் அதுதான் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னா மூணு நாள் அதுதான் அது எந்தெந்த அபிப்பிராயத்தை கொண்டு எந்தெந்த நிர்வாகத்திலே அந்த திருமந்திர பதத்திரயத்தை எப்படி எல்லாம் கணக்கு சொல்லலாம்னு திருவாச்சாரியா வியாக்கியானத்திலே எல்லாத்துக்கும் கணக்கு கணக்கு இருந்தா அது மட்டுமல்ல அந்த மூன்றிலும் இது இரண்டிலும் அழகான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அதை நம்முடைய முன்னோர்கள் ஒரு மூலையிலும் சொல்லியிருக்கார் அது என்னங்கிறத வித்யாதம் பண்ண இந்த லக்ஷ்மண சரணாகதி இருக்கிறது அது ஸ்லோகம் என்ன பரத்தாழ்வான பத்தின அந்த ஸ்லோகம் என்ன விபீஷணாழ்வான பத்தின அந்த ஸ்லோகம் என்னன்னா அந்த இடத்துல ஒரே மாதிரியான வாக்கிய விநியாசம் இருக்கிறது அது மாதிரி நம்மாழ்வார் பாசுரத்துல இல்லை அது மாதிரி எம்பெருமானாவுடைய திருவாக்கள் கிடையாது இந்த மூணு பேருடைய வசனத்தை மூணு பேருடைய சரித்திரத்தையும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறார் வால்மீகி பகவான் ஆனா அந்த ரெண்டு பேருடைய வசனம் ஒரு மாதிரியாக அமைந்திருக்கிறது இப்படி மூணு உபன்யாசம் அப்படி ரெண்டு உபன்யாசம்ங்கிறது முக்கியமான சாம்பிரதாயிகமான மர்மம் அது ஒருவர்கள் நிரூபித்தார்கள் எல்லாருக்கும் தெரிந்த சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி சீனதே நாராயணாயனமாக இது வாக்க ஜெயாத்மகம் ரெண்டு வாக்கியங்களோடு கூடியிருக்கிறபடியாறு வாக்க ஜெயமா இருக்கிறபடியால் ஜெயம்னு பேரோடு கூடியது இந்த வாக்கியத்தை எத்தனை பூர்வாக்கியம் சீனம் நாராயண சரணம் சரணம் பிரபத்து உத்தரவாக்கியம் சீனத்தையே நாராயணாய நமக ரெண்டு திருவந்தரத்துல பதங்கள் மூணு ஜெயத்துல பதங்கள் ஆறு சரமஸ்லோகத்துல பதங்கள் பன்னெண்டு மூணு ரெட்டித்தது ஆறாச்சு ஆறு ரெட்டித்தது பன்னெண்டாச்சுன்னு அந்த கிரமத்துல வர்ணித்தார் ஆனா நம்மாச்சாரியா வியாக்கியானம் என்ற போது மூணு ஒரு ஆறு ஒன்பது இதுல பதினொன்னு ஆக மூணு ஆறு ஒன்பது பதினொன்னு இருபது பதங்கள் பதங்கள் ரகசிய திரயத்தில் இருபது பதங்களா இருக்கிறவர் யாரு நாராயண பத்தின ரகசிய திரயத்தில் இருபது பதங்கள் சுவாமி மணவாள மாதர்கள் எம்பெருமானார பத்தின இதர இன்சதியே இருவரி ஸ்லோகங்களாக பாய்ச்சிடம் பாட காரணம் என்ன பத்தொன்பது பாடப்படாதா இருபத்தி ஒன்று பாடப்படாதா ஏன் இருவராக பாய்ச்சிடம் பாடி அருளினான்னு இந்த ரகசியத்திரைய மரியாதைகளை அணிகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அது யாழ்ப்பாணம் அனுபவித்தார் இந்த மஸ்தபதம் வியாசே சமாசே சட்டதம் விதி பிரித்து பார்ப்போமானால் எட்டு பதங்களோடு கூடியது சேர்த்து பார்ப்போமானால் ஆறு பதங்களோடு கூடியது எதை பிரிக்கிறது எதை சேர்க்கிறது என்ன ஸ்ரீமன் நாராயண சரணமும் ஒன்னு சேர்த்து சொல்றதா ஸ்ரீமன் நாராயண சரணம் சொல்றதா என்ன அதைத்தான் வியாசம் என்று இதத்தான் சமாசம் என்று வர்ணித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர் அந்த ரெண்டு பேரும் வியாசத்தான் பாசுரம் பாடியிருக்கா என் அடுக்கீழ வந்து விழுந்தேனே தொத்தாரார் விந்தேனே சரணமகம் பிரபத்தி ஆனா இந்த லக்ஷண பிரபத்தியிலோ பரதப்பிரபத்திலேயோ இதீகளை சரணாதிபதியிலேயோ வால்மீகி பகவானுடைய ஸ்லோகம் என்னமா அமைந்திருக்கிறது அந்த மூணு வாக்கியத்தையும் கேட்க இளையபெருமாள பெருமாளை பத்திரசு சத்ராசுகு சரணம் ஜாடம் நிபீஜ்ய சஹா அந்த இளையபெருமாள் பிராசுகு சரணு சரணம் ஜாடம் நிபீஜ்ய பிராத்தாவான சக்கரவர்த்தி திருமகனுடைய இரண்டு திருவெடுத்தாமர்களை நன்னாக உபாயமாக பத்தினான்னு சரித்திரம் சத்ராசுகு ஆறாவது வேத்தினம் அந்த இடத்துல இருக்கு பிராசுவு ஆறாவது விவேச்சனம் அதே மாதிரி பரதாழ்வாளுடைய சரித்திரம் சொல்றார் பரதனுடைய அனுபவம் பரதாழ்வாளுடைய ராஜ்யம் யாவன்ன சரணம் பிராசுகு பார்த்திவன் வஞ்சனான்விசம் சிரசா தாரிசியானு நனைசாந்தி பவிஷ்யது அந்த பிராத்தாவான ஸ்ரீ ராமனுடைய திருவெடுத்தாமர்களை என் தலையாலை தரிக்கப்பட்டால் என மனசாந்தி உண்டு அது தெரிக்க பெறலன்னா மனசாந்தி கிடையாதுன்னு அங்கே யாவன்ன சரணம் பிராசுகுன்னு சம்பம் பரத்தால் வாழ்க்கை அதே மாதிரி வீதினால் தான் சரணாகி வென்றார் அதை பற்றி வால்மீகி எழுதியிருக்கிறார் சத்து தர்மா சத்து ராமஸ்ய தர்மாத்மா பாரயோகன் பன்னாந்தேதி இப்ப பார்த்து விஜயகுமார் பசி ராமஸ்ய தர்மாத்மா ராமனுடையான் அறிவித்திருக்கிறார் வால்மீகி பகவான் ஆக விஜயகுரு சொல்லாவிடி பிரகடனத்திலே ராமஸ்யான் இருக்கு பரதாய்வான் வாக்கியமாக பிரபத்தி ஸ்தலத்திலே பிராசிஜேன் இருக்கு அதுபோல லட்சுமண பிரபத்தி ஸ்தலத்திலே பிராசி ஸ்தலமே ஜாடம் இருக்கு அதனால இந்த பிராசிஜேன் சந்தம் இருக்கிறது ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல ராமசியான்னு சொல்லிட்டு இருக்கிறது அதை வச்சு பெரியராஜ் பண்பில் அற்புதம் வியாக்கியானம் அனுபவித்தார் இந்த இடத்துல சொல்லி அறிவிக்கிறார் பிராத்திகே சரணை பிராத்தாவினுடைய பிராத்திகேன் மூலத்தில் சப்தம் பெரியப்பள்ளி வியாக்கியானம் அனுபவித்தார் நாராயணசியாமி வியாக்கியானம் இல்லை பிராத்திகேன் மூலத்தில் சப்தம் நாராயண நாராயணசியாமி பெரியப்பள்ளி வியாக்கியானம் பிராத்திகம் என்ன பிராத்தாவினுடைய சகோதரனுடைய கூட பிறந்தவனுடைய திராசாவினுடையான்னு சொல்ல வேண்டிய ஸ்தானத்திலே நாராயணனுடையான்னு எழுத்தால் விடினார் செய்ய இல்லை அதுதான் அபிப்பிராயம் காட்டினார் உடனே வச்சனம் யாருக்காவது ஏதாவது சந்தேக வருமானம் பிரமாண உபன்யாசம் பண்ணாத உடனே கிடையாது உடனே பிரமாண உபன்யாசம் மாதா பிதா பிராத்தா விவாசா சரணம் சுகுதேகதி நாராயணா மாதா நாராயணா பிதா நாராயணா பிராத்தா நாராயணா ஆக பிராத்தா நாராயணன் வேதாந்த சுதாலகருக்கு சொல்லுகிறது ஆக மூலத்திலேனுக்கு பிராத்தி இருக்கு வியாக்கியானத்தில் எழுதி செய்தார் நாராயணத்தியான்னு அவன் அம்மா யார் ஸ்பஷ்டமாக தாய்சிறம்பாடு வருகிறார் முதல் பாசுரம் கற்பார் இது அமுதிராக எல்லால் மட்டும் கட்டுறோம் இரண்டாவது பாசனம் நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலம் முன்னாடி பாசர ராமன்னர் அடுத்த பாசர நாரணன்னர் முதல் ரெண்டு பாசர ராமாவதார பரம்னு ஆச்சாரியால் வைத்தான அனுபவித்துள்ளார்கள் முன்னாடி பாசர ராமன்னர் அடுத்த பாசர நாரணன்னர் எல்லாம் வைத்தாக்களும் ராமன் நாராயணன் சொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டான்னா ராவணவரத்துக்கு பிறகு பிரம்மாதிகளான தேவர்கள் அந்த சக்கரவர்த்தி திருமண ஸ்தோத்திரம் பண்ணும் காலத்தில் என்ன சொல்லியிருக்கார் பகவான் தேவகா ದೇವ நாராயணன் ನಾರಾಯಣನ್ನು ಅತ್ತನ ಬ್ರಹ್ಮಾದಿಗಳ ಸ್ತೋತ್ರಮಿಲ್ಲ பிரம்மாதிகளாலே நாராயணனாக ஸ்ரீராமன் ಸ್ತೋತ್രം பண்ணப்பட்டபடியாலே ராமன் நாராயணன் வால்மீகி ராமாயண பிரசித்தம் அது வச்சுத்தான் நம்மாழ்வார் முதல் பால் சிறப்பு ராமன ராமன்னார் இரண்டாவது பால் சிறப்பு நாட்டே பிறந்தவன் நாரணக்காளவியாதரும் வித்தியை பற்றி முதல் பாசனம் வித்யானுகுணமான அனுஷ்டானத்தை பற்றி இரண்டாவது பாசனம் கல்வி என்னால் ராமனைத்தான் கற்க வேண்டும் அனுஷ்டான ராமன் என்னால் அந்த சக்கரவர்த்தி திருமகளுக்குத்தான் கைப்பர் என்று இரண்டு பயசனம் ராமன் சொன்னால் நாராயணனால் நம்ம சம்பிரதாயத்தில் அவநாராயணன் பேர் ராமன் தான் நாராயணன் ராமன் சாட்சான் ராமனுக்கு திருமகதாரணம் நமக்கு எல்லாரும் யாழ்ப்பாணம் பெரிய யாழ்ப்பாணம் இல்ல மட்டும் அங்கே அபிப்பிராயம் காட்டினால் ராமனும் நாராயணன் சொல்லுவாரு என்ன நாராயணன் என்னால் சர்வாந்தராத்மான் அர்த்தம் சர்வாந்தராத்மா என்னால் வாத்சல்யம் உடையவன் அர்த்தம் வாத்சல்யம்னா ஒருவருடைய குற்றத்தை கூட குணமாக கொள்ற கல்யாண குணம் அர்த்தம் ஆருடைய குற்றத்தையும் சக்கரவர்த்தி திருமகன் கல்யாண குணமாக கொண்டான் கைகையை ராமனுடைய ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகத்தை கொடுத்து விட்டாரோ அந்த ராஜ்ய பட்டாபிஷேகத்தை விடுத்த கைகளிடத்தில் ஒருத்தன் நிந்தாவாச்சு இளைய பெருமாள் நிந்திக்க ஆரம்பித்தார் பல பட்டாடு சேகத்தை கொடுத்தவளான கைகை அவளை பெருமாள் நிந்திக்காமல் போனாலும் கூட உடைய பெருமாள் நிந்திக்கிற காலத்தை ஆனந்தமா கேண்டிருக்க வேண்டியதானே ஆனந்தம் வேண்டாம் மனசுக்குள்ளையாரு சந்தோஷப்பட்டிருக்கிறானே முக்கிய காசம் காட்டாமல் போனாலும் உடனே பெருமாள் என்ன வார்த்தை சொன்னார் நசைம்பா மத்தியமாத்தாத குருகுத்தவ்யா கதஞ்சன தானே താമേച്ഛാജനാവസ്ഥ ഭരതസ്ഥ லக்ஷ்மணா ലക്ഷ്മണ ரெண்டு வார்த்தை വാർത്ത பற்றி பேசி எதற்காக மத்தியமாம்பா ഇന്ദിക്കാൾ ഇവളെ ഇന്ദിക്കാറ് என்று கைகேயின் இந்தாவாக்கத்தை பெருமாள் பொறுக்கல பெரியவாச்சரில் ஆச்சாரம்னால் தன்னுடைய தட்டாபிஷேகத்தை கெடுத்தவளான கைகேயினுடைய குத்தத்தை கூட குணமாக சக்கரவர்த்தி திருமகன் கொண்டான் என்னால் அதுதானே வாட்சல்யா வாட்சல்ய குணமுடையவன் தானே நாராயணன் அதிசோத்தேன நாராயணன் ஆழ்வார் பாய்ச்சரம் பாடினான்னு வியாட்சாரம் ஸ்தானத்தில் இருக்கிறார் அதே பெரிய பெரியவாய்ப்பாண்டில் இந்திய வியாய்ப்பானம் என்ற போது சப்ராசி சரணி சரணோஜாடம் வித்யாங்கிற போது மூலத்துல பிராசிகோன்னு சொல்வதற்கு பெரிய பெரியவாய்ப்பாண்டில் வாய்ப்பாண்டு காட்டினார் பிராத்தா நாராயணன் பிராசிசினா நாராயணஸ்யான் பிராத்தா நாராயணன் மாதா నారాయణ பிதா நாராயணகா பிராத்தா நாராயணகா உபனிஷத் சத்தமா சொல்லி இருக்கிறது அந்த பிராத்தியின் ஆறாவது விபத்து இருக்கிறது ஸ்ரீவாஸ்தங்களை தவறான வியாக்கியானம் என்று காட்டினார் ஜெயத்திலே பூர்வாக்கியத்திலே முதல் பதத்திலே பதத்துக்கு ஆறாவது வேத்தினதா உண்டு என்பது இந்த பிராத்திகை பிரயோகத்தால் தெரிஞ்சுக்கலாம்னு பரிசுரை வியாக்கியானத்தில் பெரியவாக்கியானங்களே சத்தமா சரிக்கிறார் ஆனா இந்த இடத்துல சத்ராசிகூர் ஆறாவது வேற்றுமையா சொல்லியிருக்கிறபடியால் சீமானான நாராயணனுடைய திருவெடுத்தாமர்களை நின்று கொண்டால் சிவன் நாராயண தலைமை என்று ஒரே பதமே தவிர அது மூன்று பதம் அல்ல என்று இளையபெருமானுடைய சரணாகத்தீரு பரத்தாழ்வாருடைய சரணாகத்தீரு விபீஷணனுடைய சரணாகத்தீரு இந்த சிவன் நாராயண தலைமை என்பது ஏகபதமாக கொண்டிருக்கிறதான அபிப்பிராயம் உண்டுங்கிறார் பெரிய வாய்ப்பான் இல்லை அது எம்மாழ்வாரி சரணாகத்தீரும் கிடையாது அதுபோல எம்பெருமானார் சரணாகதியும் கிடையாது கிடையாது ஆகவே பெருமாளுக்குண்டான தனிப்பரப்பு உரியாலும் பரத்தாழ்வாலும் சொல்லவே முடியாது பிரமேகாச்சாரியர் ஸ்ரீதர்மன ஆரம்பத்தை இதிகாச ஸ்ரீராமாயணத்தால் பெருவிருந்தவனேத்தம் சொல்லுகிறது மகாபாரதத்தால் தூது போனவனேத்தம் சொல்லுகிறது என்று சூத்திரம் வந்து போறார் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் வேதார்த்தத்தை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும்னா பிரித்திகாச புராணங்கள் சகாயமாக சொல்ல வேண்டும்னார் முதுவினாலே வேதார்த்தத்தை அறிந்து கொள்ளலாம் இதிகாச புராணங்களாலே வேதாந்தார்த்தங்களை அறிந்து கொள்ளலாம் என்று வேத உபபிரம்மணமாய் பிரதிபிரமங்களையும் வேதாந்த பிரம்மங்களால் இதிகாச புராணங்களையும் கொண்டது முக்கியமான விஷயம் அந்த இரண்டுக்கு சாமியம் தான் கிடையாது ஏன் சொன்னால் அந்த இதிகாசங்களுக்குண்டான பிராபல்யம் புராணங்களுக்கு கிடையாது அந்த இரண்டும் அதாவது வேதாந்த புத்தர்களான இரண்டுக்குள்ளே புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களுக்கு பிராபல்யம் உண்டு என்கிறார் சூத்திரகாரர் ஸ்ரீ பராசரபட்டர் பேசனா பாஷ்ய அவதாரிக்கையிலே அந்த இதிகாசமான மகாபாரதத்துக்கு கேட்டம் சொல்ற புராணத்தை காட்டிலும் இதிகாசங்களுக்கு கேட்டம் சொல்லியிருக்கார் மூணு காரணங்களை கொண்டு ஆனா மூணு காரணத்துல முதல் காரணம் இதுதான் பரிகிரகாதிசயம் இரண்டாவது மாத்தியஸ்தம் மூன்றாவது மூணு காரணம் அதுல முதல்ல ஒரு காரணம் இருக்கு நம்ம ஆச்சாரியர் வியாக்கியானத்தில் உதாரணம் பண்ணினார்கள் பரிகிரகாருக்கு என்ன புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களுக்கு சிறப்புண்டு என்பது எதனால நாம் சொல்றோம்னா அந்த புராணங்களே இந்த இதிகாசங்களை கொண்டாடி இருக்கிறபடியாலே அதேபோல இறை பெருமாளுக்குண்டான தனிச்சிறப்பாவது என்ன புராணங்களாலே இதிகாசங்கள் கொண்டாடப்பட்டபடியாலே புராணங்களை காற்றிலும் இதிகாசங்களை கேட்டவர்கள் அதே போல இந்த இடத்துல அபிப்பிராயம் பரதாழ்வாரே கொண்டாடி இருக்கார் பரத்தாழ்வான் கொண்டாடும் கொண்டாட்டம் தன்யக்கலு மகாபாகா லக்ஷ்மணா சுபலக்ஷ்மணா ராமனுக்கு தம்பி ராமானுஷன் நானும் தான் ராமனுக்கு தம்பி ராமானுஷன் அவனும் தான் இருந்தாலும் நானும் தம்பி அவனும் தம்பியா ராமருக்கு நான் ஒரு தம்பியாக பிறந்தேன் எப்படி பிறந்தேன் கம்பர் அசைவான பாசனம் பாடினார் அவனாரு நானாரு ராமனுக்கு தம்பி ராமானுஜன் பரதன் நானும் தான் ராமனுக்கு தம்பி ராமானுஜன் லட்சுமணன் தான் ஆனா அவனுக்கு எனக்கு வாசி என்னன்னா யான் என்னும் முடிவிலாறு துன்பத்து போடுவானே அவன் அது என்ன ராமனுக்கு துன்பத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு தம்பி நான் பிறந்தது ஏற்பட்ட துன்பங்களை தொடக்கிறதுக்குள்ளே ஒரு தம்பி பிறந்திருக்கார் நானும் ராமானுஷன் அவனும் ராமானுஷன் நானும் ஒரு தம்பி அவன் ஒரு தம்பியா தன்யக்கமோ மகாபாகா லக்ஷ்மணா சுபலக்ஷ்மணா திருமாலை விட்டு பிரியாமல் சர்வதே சர்வகால சர்வாவஸ்தைகளிலே சகல விதமான கைந்தங்களை பண்றானே தம்பி அவன் தம்பியா நான் தம்பியான்னு பரதாழ்வானே இளைய பெருமாளை கொண்டாடுகிறார் என்னால் அவன் இளைய பெருமாளுக்குண்டான உண்டான யாரும் சொல்ல முடியும் அதுதான் இன்றைய பன்னியாசேஷன் அந்த இளைய பெருமாள் பரதாழ்வான் உலகளானாலும் கொண்டாடப்பட்ட மகாத்மா அந்த இளைய பெருமாளும் செய்திருக்கிற கருணாநிதியை பற்றி வால்மீகி அற்புதமாக விவரணம் பண்ணி வருகிறார் அது என்னங்கிற விஷயத்தை இனி நாம் பற்றி விவரணமாக அனுபவத்திலே கொள்ளலாம் லக்ஷ்மண சரணாதிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்றால் லக்ஷ்மணன் ஒரு சப்தம் முன்னாடி இருக்கு அந்த லக்ஷ்மண சப்தத்தாலே சொல்லப்பட்ட இளைய பெருமாளுக்கு என்ன ஒரு ஏற்றம் அது நம்ம அவசியம் தெரியணும் சமந்தான் இப்ப வேப்பன்னு சொன்ன என்ன சொல்றான் இதுதான் சாரமா சொல்லுவேன் அவனுடைய சுரூபம் என்னவோ அது கவனமா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கான்னா அது முதல் வைப்பம் ரெண்டாவது என்ன சொல்றான்னா அவனுக்கு அனுகூலமா தோப்பனார் இருக்கா அவனுக்கு அனுகூலமா தாயார் இருக்கா அதுக்கு அது மாதிரி யாருக்கு அமைந்து வந்தால் இளைய பெருமாளுக்கு தான் அமைந்தது அவர் பெரிதான விதமான கைவிஞர்கள் பரிபூர்ணமாக அமைப்பித்திருக்கிறார் அவர் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீ காட்டுக்கு போடுமே தாயார் சென்றவளாக இருப்பீங்க பத்திரிகை என்றா அவசியம் போயிட்டு வரும் வீட்டிலே இருக்கணும் உங்களுடைய அனுகூலமான தாம்பத்திய வாழ்க்கை அவர் கவிழ்ந்தா போரே ராமனுக்கு அமையல் ராமன் முன்பு சீட்டையை பார்த்து நிற்க மாட்டேன் அது மாதிரி உரிமையாலேயே இளைய பெருமாளை பார்த்து நிர்பந்தமா நானும் கூடத்தான் வந்திருப்பேன்னு சொல்லி பிடிவாரமா காட்டு போயிருந்தா ராமாயணம் என்ன ஆயிருக்கும் இந்த முக்கியமா வரத்தான் வருவோம் புரியாது அதுபோல் இவர் தர்மபுத்திரிதானே அவர் அக்னிக்காரியம் குறைவில்லாமல் பெருமாள் வேண்டாம் இவர் அக்னிக்காரியம் குறைவில்லாமல் நடத்த வேண்டாமா அவர் விபத்தர்னா இவர் விபத்தர் அல்லவா அவர் வேதாத்தியனம்னா இவர் வேதாத்தியனம் இல்லையா அவரும் வசித்தை செய்வார் இவர் வசித்தை செய்வார் அவரும் கிரகஸ்தம் இவரும் கிரகஸ்தன் அந்த தர்மபுத்திரி கூட வரத்தான் வருவோம் நான் விட்டு பிரிவேனான் அதுபோல இளைய பெருமாளை பார்த்து இருந்திடாது சொல்லியிருப்பதை ஆனால் என்ன இருக்கும் ஒரு பெண்ணை அழைச்சிருந்தே பட்டபாடு புறம் இல்ல இன்னொரு பெண்ணவர் அழைச்சிருந்தே எத்தனை சனம் பதிலுக்கு அழைச்சிருந்தோட எத்தனை கட்டம் அவத்தான் கீர்த்தனை சொல்லியிருக்கா காரணம் தருணம் ரூபசம்பன்னை சுகுமாரை மகாபலவும் சொல்லிட்டான் திருவச்சரில் ஐஸ்வர்யம் காட்டினால் மகாபலம் சொல்றது பல அர்த்தம் இது அர்த்தம் மகதி அபலா மகாபலம் ஒரு பெண்டன் தாட்டிய முதுகலே கட்டிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பரதம் சொல்றாள் தீர்ப்பனுக இந்த ராமாதிகளா அல்பம்னா சீக்கிரமா அழிச்சுடலாம் ஒரு பெண்ணை அழிச்சு வந்திருக்கா அவ பின்பாளா வந்திருந்தா ஒன்றும் பண்ணிட முடியாது பெண்கள் அழித்து வந்திருக்கிறபடியாரு பெண்ணெண்டாட்சிய விதிகளை கட்டி வந்திருக்கிறார்கள் அல்பர்கள் சீக்கிரமா அழித்து விடலாம்னு சௌலபியதரமான யாழ்ப்பாணத்தில் பெரியவாட்சாமில் அபிப்பிராயம் காட்டியிருக்கார் பெருமாளுக்கு அனுகூல பாக்தத்து பத்துக்கு பக்கத்தில் இருக்கா நம்ம அதிகாரத்தில் முன்னாடி லட்சணாவதாரம் லக்ஷ்மணுக்கு பாரியா அவர் நாட்டை விட்டு காட்டு கூடவே வரேன்னு சொல்லல அவர் ராமசுந்தரமாக கொண்டு கொண்டார் அதே லட்சணம் தான் அடுத்தாதுல ராமானுஜனாக திருவதாரம் பண்ண மாறி மாறி ராமாவதார காலத்துல குச்சரவாள் ஞானம் பண்ணான் அத்புத உபன்யாசம் ராமாயண உபன்யாசம் இந்த ராமாயண உபன்யாசத்தை குச்சரவர்கள் பண்ண விஜயத்தில் உலகிற்கு திருவையில் வைத்தவத்தை சென்றவளை திறந்தால் பரிசோதி கேட்டார் திருமால் ஆசிரியமா உபன்யாசம் கேட்டார் இந்த உபன்யாசம் கேட்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஆசை நாம உபன்யாசம் பண்ணிவிடலாம் அது மாதிரி ராமனுக்கு ராசவமுத்து அழகா சொல்றாங்க உபன்யாசம் அழகா சொல்றா நல்லா குழந்தைகள் தானம் பண்றாளேன்னு கேட்டு தான் உபன்யாசம் பண்ணலாம் நினைச்சுட்டான் தெரியுமா அடுத்து கீத உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சா ராமாவதார காலத்துல குசவர்கள் உபன்யாசத்தை கேட்டு ஆனந்தப்பட்டவன் தான் உபன்யாசம் பண்ண வந்தான் கிருஷ்ணாவதார காலத்துல கீத உபன்யாசம் அதுபோல அபிப்பிராயம் காட்டினார்கள் முன்னாடி அவதாரத்தினர் தாம்பத்திய வாழ்க்கை ஒழுங்கா நடந்தது இளைய பெருமானது மாதாவினுடைய சகாயம் பிதாவினுடைய சகாயம் ஆச்சாரியனுடைய நியமனம் அதுபோல பத்தினியுடைய அனுபவம் இத்தனை வாழ்க்கைக்கு அனுகுணமாக நடந்திருக்கிறது அவர் கைந்திருக்கும் விசேஷமா நடத்தினர் அந்த மாதிரி இல்லையே எத்தனை பறவைகள் துர்க்கைக்கு எவ்வளவு பத்திரியினால எத்தனை கஷ்டம் தாயார் பேத்தனா எத்தனை கஷ்டம் பிள்ளைகளால எத்தனை சமம் வீடு வாசல் எத்தனை சமம் இது மாதிரி எல்லாம் ராமாவதாரத்திலும் உண்டு ஆனா இளைய பெருமாளுக்கு இந்த மாதிரி சமமே கிடையாது தாயாரிடமே பூஜான்னு சொல்றேன் அந்த மாதிரி தாயார் கிடைக்க எவ்வளவு தரம் ராமனுக்குமா தாயார் கிடைச்சிருக்கா எத்தனைக்கு தாயார் கிடைச்சிருக்கா அவன் கைசல்யா ராவண பெற்றவனான கௌசல்யக்கு ராம தெரியல ஆனால் அந்த இளைய பெருமாளுக்கு தாயாக இருக்கு வாய்ப்பாடு அவள் ராமபிரபாவை தருந்தா போல வர்ணிய நமனத்தில் ஆறு பேச முடியும் சுமித்திரம் சொல்லக்கூடிய வார்த்தை சூரிய சூரியா அக்னே அக்னிகு பிரபோ பிரபு கைசல்யே இந்த ராமனை பத்தியா விசாரப்படுகிறார் ராமனை பத்தியா கஷ்டப்படுகிறார் மையில பொருந்தாரு மழையில பொருந்தாரு கைக்கு பொருந்தாரு உங்களுடைய ராமனுக்கு என்னெல்லாம் கைசல்ல வருத்தப்படுறார் சுமித்திரையுடைய திருவாக்கு அக்னியை உண்டாக்கணும் இவன் தான் அக்னிக்கு தாகத்தை சக்தி கொடுத்தவரை இவன் சூரியனை உண்டாக்கினவனே இவன் சூரியனுக்கு பதனின்னு தேவைக்கிறவனே இவன் அவனை பற்றியா விசாரப்படுறா என்று அவள் அற்புதமாக ராமப்பிரபாவம் எல்லாம் சொல்லிட்டா என்று இது வால்மீகி ராமாயணம் அவன் போய் இந்த புத்தனை பார்த்து என்ன சொன்னான் அவன் காட்டு போடப்படுறான் என்ன சொல்றான் ராமா நீ காட்டு போகக்கூடாது அப்படி ஒரு வேலை நீ காட்டு போறதா இருந்தாலும் நான் உன்னோடு வருவேன் நான் தான் காட்டு போனோம் நீயா காட்டு போறது தைத்ததே அப்ரஸ்த வித்யானாம் எவ்வளவு உபயோகிக்கலாம் வர்த்தகே நிவர்த்தினாம் தைத்தியமான பால்ய பருவத்திலே வித்யாபியாசம் பண்ணணும் ஒவ்வொரு காலத்திலும் விசயானுபவமான வயசான காலத்தில் ஆங்காங்கே மனத்தில் சஞ்சாரம் பண்ண வேண்டும் அது நாங்கள் வயசானவர்களால் பேசரமனும் கைசல்லியான நானும் வார்த்தைக்கிட்ட சீர்திருக்கிறபடியால் நாங்கள் காட்டில் போலாம் என் வயசன்ன தேச சப்தத்து வரிசாலி ஜாத்தஸ்திருக்கிறதா நீ பிறந்து தேச சப்தத்தை தேசம்னா பத்து பத்தாம்னா ஏழு பதினேழு வயசு ராமா நீ பிறந்து பதினேழு வயசா அது அதுக்குள்ளேயா காட்டில் போறது இது கைத்தொழிலுடைய திருவாள் தயசா சப்தஜாரி ஸ்லோகம் பெரியத்தல் அசர்னார் இந்திய பெருமாள் காட்டி பெறப்படுறது ஸ்பஷ்டமா பிறட்டு வார்த்தை நேரத்தில் குறிப்பிட்டாரு மோதர்த்தா மகாதேஜாக வயசா பஞ்சவிம்சகாக என்னுடைய ராமனுக்கு வயசு இருபத்தி அஞ்சுன்னா இவன் அவன் சொன்னா மாறிச்சு சொன்னான் ஏற்கனவே வித்யாவித்தர் யாகசம்பரக்கர் பிரயோகத்துல ராமன் வந்தாரு அவர் மீசம் வளர்க்கணும்னா பாலகா ஜாரிசவர்த்திகா பன்னெண்டு வயசு குழந்தை இல்ல ராமனுக்கு வயசு பன்னிரண்டு வித்யாவித்தர் யாகசம்பரக்கர காலத்தில் அப்பதான் திருக்கல்யாணம் ஆயிருக்கு திருக்கல்யாண ஆன நாட்டில் நாட்டுல பன்னிரண்டு ஆண்டு சொத்தரா இருந்தார்கள் ராமத்து சூரியகார்த்தம் விஜகார பகிர்ந்துட்டு எத்தனை காலம் சமாஜ் துவாரிசத்தாக முடிஞ்சானா ಅಮಾನುಷಾನ್ போகான் செஞ்சானா ಮಾನುಷಾನ್ போகான் போகம் நம்ம மற்றவர்கள் அமானுஷ போகான் என்ன அமானுஷ போகங்கள்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் பன்னிரெண்டாண்டு கல்யாணம் பன்னெண்டாவது பிரிவுப்பட்டவர்கள் மேல பன்னிரெண்டாண்டு இருபத்தி நாலு வயசாயிருக்கு இருபத்தி அஞ்சாவது வயசு பெருமானை பிரிவுப்பட்டர் இருபத்தி அஞ்சு பிராட்டிக்கு பிரிவுப்பட்டர் பதினெட்டு முகவர்த்தாக மகாதேஜாக வைகா பஞ்சமி சபா சாமி மனஜன்மன் வந்தது தன் வயசு பதினெட்டு அவர் வயசு இருபத்தி அஞ்சு பிராட்டி கை சொல்லி சொல்ற ஆனா நீ பிறந்து பதினேழு வயசா இருக்கு பதினேழு வயசா தேச சப்தஞ்சு வயசானு இந்தியா காட்டுக்கணும் சீட்டை சொல்றதே இருபத்தஞ்சு வயசுங்கிறான் இவன் சொல்றதே பதினேழுங்கிறான் காட்டி பெறப்படுவது வயசு பதினேழு தான் வயசு இருபத்தஞ்சாம் அவள் சொல்லத்தே ஒரு மாதிரி சொல்லிட்டா நீ பிறந்து பதினேழு சொல்லியிருக்கா அந்த பிறகு எதிர்மோ கர்ப்பத்திலிருந்து பிறந்தான அந்த பிறகு அல்ல உபரிவித்தனாக ஆனாலே சக்கரவர்த்தி திருமகன் அது பதினேழு வயசில் நடந்திருக்கிறது ஆகையாறு அதிலேருந்து கனவு பண்ணி பார்த்தா அதிலேருந்து என்ன சொல்லலாம்னு பார்க்கிற போது எட்டு வயசா இருக்கலாம் நினைச்சுண்டு அந்த அனுபவத்தோடு வைப்பான் என்றான்னு சொல்றான் அதெல்லாம் நம்ம பெரியவர் சொல்லுவதல்ல தயசாம பத்து பத்தாம ஏழு தயசத்தத்தை ஒரு பிரகாரத்துக்குள்ள இன்னொரு ஏழையும் சேர்த்துக்கணும் பெரிய வார்த்தை தயசத்தத்தை சப்த தசைக்கானு சொல்லியிருந்தால் இன்னொரு பத்தை போட்டிருப்பார் இல்ல தச சப்தக்கானு சேதம் இருக்கிறபடியால் தசாமா பத்து பத்தாமா ஏழு ஒரு பட்டாரத்துக்குள்ள ஏழு பதினேழு ஏழு இருபத்தி நாலு ஆக இருபத்தஞ்சு வயசு அர்த்தம் ஆக திருநாள் காட்டுக்கு புறப்படுற போது மோசத்தா மகாதேஜாக வைசா பஞ்சமி புகா என்று திருநாள் காட்டுக்கு புறப்படுறாரு அந்த காட்டுக்கு புறப்படுற காலத்தில் இளைய பெருமாளை பார்த்து அவரே சொன்னார் கைசலும் சொல்றார் நீ காட்டுக்கு புறப்படுற வயசாயிருக்கு இருபத்தஞ்சு வயசு இந்த காலத்துல காட்டு போலாமா என்று வார்த்தை என்று சொல்லி நாங்களுமே சொல்ல வேண்டும் அப்படி நீ போறதா இருந்தாலும் நானும் கூட வருவேன்னா கைகல்யா வருத்தப்பட்டால உதவி பெருமாள் வார்த்தை பேசினாலாம் லட்சுமணனை பார்த்து சிரித்து நீ பேசினாலும் முன்னோடும் சிரித்தான் ഒരു പേർക്കുന്നിന് സുഷ്ടത്വം വനവാസായ പുനരത്തെ സുഹൃജന് രാമപ്രമാണം മാറ്റാൻ ഈ പുത്ര രാജരു ദത്തതിയെന്ന് വിളവ് പെരുമാളെ പറ്റി തായാർ